திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவைகல் கோயில் திருச்சிற்றம்பலம் மறி தோன்று கையினர் இளமதியணிஷடை எந்த யாரிடம் உளமதியுடையவர் வைகலோங்கிய வளமதி தடவிய மாட கோயிலே மெய்யகம்மிளிரும் வெண்ணோலர் வேதியர் மைய கண்மலை மகள் ஓடோ வைகிடோ வையகம் மகிழ்தர வை கல்மேற்றிசை செய்ய கண்வளவன் முன் செய்த கோயிலே கணியணி மலர் கொடு காலை மாலையும் பணியணி பவர் கருள் செய்த பான்மையர் தனியணி உமையோடு தாமோ தங்கிடம் மணியணி கிளர்வைகள் மாட கோயிலே கொம்பியல் கோதை முன் அஞ்ச குஞ்சர தும்பிய தூரி செய்த துங்க தங்கிடம் வம்பியல் சோலை சூழ் வைகல் மேற்றிசை செம்பியன் கோச்செங்கான் செய் கோயிலே விடமடை மீடற்றினர் வேத நாவினர் மடமொழி மலை மகள் லோடோ வைகிடோ மடவனம் நடைபயில் வைகல் மாநகர் குடதிசை நிலவிய மாட கோயிலே நிறை புனல் பிறையோடு நிலவு நிசடை இறையவரோரை வீடம் இலங்கு மூவேரி மறையொடு வளர்ப்பு செய் வாடர்வை கல்லில் திரையுடை நீரை செல்வன் செய்த கோயிலே எரிச்சரம் வரிசிலை வளைய ஏவி முன் திரிபுரமேரி செய்த செல்வர் சேர்விடம் வரிவளைய பர்பையில் வைகல் மேற்றிசை வருமுகிலவிய மாட கோயிலே மலையன இருபது தோழி நான் வலி தொலைவு செய்தருள் செய்த சோதியாரிடம் மலர்மலி பொழிலண்ணீ வைகள் வாழ்வர்கள் வலம் வருமலையென மாட கோயிலே மலவன் மலரவன் நீடி மால் கொள் மாலெறியாகிய வரதர் வைகிடம் மாலை கொண்டணி மறை வாடர்வை கல்லில் மாலனமணியணி மாட கோயிலே கடுவுடைவாயினர் கஞ்சி வாயினர் பிடகுரை பேணிலார் பேண கோயிலாம் மடமுடையவர் பயில் வைகல் மாநக வடமலையனையனன் மாட கோயிலே மைந்தனதிடம் வைகள் மாட கோயிலே சந்தமர் போழிலண்ணி ஷண்பை ஞானசம் வந்தன தமிழ் கீழ் பாடல் பத்திவை சிந்தை செய்பவர் சிவ லோகம் சேர்வரே சுவாமி வைகநாதேஸ்வரர் அம்பாள் வைகலம்பிகை அம்மை திருச்சிற்றம்பலம்